அஞ்சி பயந்து தப்பவாயின் நுழைத்தத்தை கடைபிடித்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு நிறைவேற்றுவதற்காக இரண்டு வழிகளை காட்டி கொண்டிருக்கிறார் ஒன்று அவனும் அவனுடைய சூழலும் காட்டிய வழிமுறையில் எமது தேவைகளை நிறைவேற்றுவது அடுத்த ஒன்று நப்பும் செய்தானும் சொல்லுகின்ற முறையில் எமது தேவைகளை நிறைவேற்றுவது எப்பொழுது அடியார் இந்த இரண்டில் அல்லாவும் அவனுடைய சூழலும் காட்டிய வழிமுறையில் தன் தேவைகளை நிறைவேற்றுவானோ அந்த தேவை விவாதத்தாக மாறுகிறது அந்த அடிப்படையில் அல்லாம் இவங்கு உண்டாக்கக்கூடிய தேவைகள் பாதிக்கின்றன எவ்வாறு உண்ணுவதை குடிப்பதை உடுப்பதை குடும்பம் நடத்துவதை வீடு கட்டுவதை தேவையோ இதே போல அல்லாஹு மகான சமாளிப்பதையும் தேவையாக செய்கிறார் இந்த சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் பல இருக்கின்றன அரச ஊழியாக தனியார் நிறுவன ஊழியாக விவசாயியாக வியாபாரியாக என்று பல முறைகளை இந்த தொழிலை செய்ய முடியும் ஐந்து தொழில்களிலும் அல்லாஹும் சகானுவதாக வர்க்கத்தை விடுகிறான் அபிவிருத்தியை விடுகிறான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது நபிமாரின் அநேகமானவர்கள் செய்த தொழில் வியாபாரமாகும் சகாபாக்களின் முக்கியமானவர்கள் செய்த தொழில் ஏன் வியாபாரம் தவக்குறவோடு அதிகமாக தொடர்புடையது ஏனைய தொழில்கள் சில அந்த மனிதனை பொறுத்தும் அவருடைய தவக்குள் இல்லாமல் போகிற நிலை உருவாக்குறது ஆகையினால் அல்லாஹு இந்த வியாபார தொழிலில் நிறைய அபிவிருத்திகளை ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற சரித்திரங்கள் பல இருக்கின்றன அருமையாயம் சொல்லமாக வரைவதெல்லாம் அவர்களும் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உஸ்மானின் அப்பாவுடைய நாம் அனைவரும் அறிந்த இருக்கிறோம் மக்களா மிகப்பெரிய வியாபாரியாக மக்களா செல்ல போய் அந்த மக்களின் எதையெல்லாம் சம்பாதித்தார்களோ அது அத்தனையையும் பெற்றுவிட்டு ஒரு மனிதமாக இதற்கு கொண்டார்கள் விதங்கள் கொண்ட நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று என்பவர்கள் அப்துல் ரஹ்மான் என்பவர்களை பார்த்து சொன்னார்கள் எம்போன்றவர்களுக்கு இது போன்ற சந்தர்ப்பம் கிடைத்தார் அறவாசி அல்ல காவாசி பெறுவதாக இருந்தாலும் பரவாயில்லை என்று இணைந்து கொள்வோம் அந்த அப்துல் ரஹ்மான் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுடைய ஒன்றை மாத்திரம் கேட்கிறேன் இந்த மதினமா நடவடிக்கை மாத்திரம் காப்பீர்கள் அது எனக்கு போதுமாகும் என்று சொல்லி கொஞ்சம் நெய்யும் இன்னும் சில பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வியாபார சந்தைக்கு போனார்கள் கண்ணியமானவர்களே காலம் கடந்தது அருமையாளன் சொல்லுவா வரையுத்தலம் அவர்களை சந்திக்கிறார்கள் சொல்லுவா வரையுத்தலம் கேட்டார்கள் அப்துல் ரஹ்மான் ரவி அதை காப்போம் அந்த மகனாக கொடுத்தேன் என்று சுப்ரஹ்மானின் அவர்கள் சொன்னார்கள் சொல்லலா குறைவதன் அவர்கள் கேட்டுக்கொண்டு மௌனமாக இருந்தார்கள் சொன்னார்கள் பரவாயில்லை உன்னுடைய நிகாது நடந்ததற்காக ஒரு ஆட்டை அழுத்த அவரை வலிமா கொடுத்து விடுகிறது சொல்லலா குறைவதன் அவர்கள் தகவல்கிறார்கள் வலிமாவும் கொடுத்தார்கள் கண்ணியமானவர்களே நங்கையானவர்களே இந்த அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய சொற்குடைய கலக்கை பற்றி வரலாறு அவர் மரம் கொடுத்தது சாமியா அதாவது அழைத்தா போன் பெருமையான தங்கம் ஆனால் நாற்பது ஆயிரம் தீனார்கள் கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய மரணத்துடைய மரணத்தின் பின்னி அரசர் சொத்தாக விட்டு போன சொத்துடைய பொறுமதி மாத்திரம் முப்பத்தி ஏழு லட்சம் தீனாகலாம் முப்பத்தி ஐந்து லட்சம் தீனார்கள் என்று சொன்னார் ஒரு தீனார் என்று சொல்வதை நாலு கிரேம் தசம் இருபத்தி ஐந்து மில்லிகிராம் ஆகும் கண்ணியமானவர்களே சமையாளர்களே அதை நாம் கணக்கெடுத்து பார்த்தால் முப்பத்தி இரண்டு லட்சம் தீனார்களையும் ஒரு கோடி முப்பத்தாறு லட்சம் கிரேம் தங்கம் கொடுப்பதை அவருடைய சொத்து வாழ்ந்ததற்காக இருந்தது அவர்கள் ஆர்வத்தில் வந்தது வெறும் கையோடு கைது வியாபாரம் செய்தார்கள் கண்ணியமானவர்களே நேரம் அல்லாஹ் அவருடைய சொத்தை இந்த காரணம் அவருடைய வாழ்க்கையை நம்பிக்கை ஆனால் இன்று அதே நாம் அந்த வியாபாரம் ஆனால் அந்த வருத்தத்தை காண நிலையில் காரணம் என்ன வியாபாரத்தில் எங்கே நம் முறைகள் எல்லாம் சுழல அந்த முறையை சுழல்படவில்லை முதலாவது ஒரு வியாபாரிக்கு நாம் ஏன் வியாபாரம் செய்வது என்று தெரியாது மாற்றம் ஒரு வியாபாரி வியாபாரத்தை தொடங்கும் பொழுது தொடங்குவதற்கு முன்னதாக வியாபாரத்தை பற்றி படிக்க வேண்டும் அதற்கு பிறகு அவருடைய நீயத்தை காக்க வேண்டும் அவருடைய நீயத்தை படிக்க வேண்டும் என்றால் சொல்லுவாங்க வழங்கி வந்து அவர்கள் சொன்னார்கள் யார் உலக வாழ்க்கையில் நாம் பத்தியாக வாழ வேண்டும் என்ற நோக்கோடு வாழ்வாரோ யாரிடத்தில் நாம் கைவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு பத்தியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு வியாபாரத்தை தொடங்குவாரோ இழைப்பாகுமா அல்லாஹுவை பத்தியாக வாழ வைப்பார் அவர் எத்தனை எவரிகிறார் யாரையும் நாம் தெரிந்திருக்கூடாது யாருக்கும் நாம் பயன்பானா இருக்கக்கூடாது இதன் நோக்கத்தோடு யார் வியாபாரத்தை தொடங்குவாரோ அம்மா அதை தீர்மானம் ஆக்குவார்கள் சொல்லுவார்கள் சொன்னார்கள் எப்படி ஒவ்வொரு வியாபாரியும் வியாபாரம் பொழுது மிக தெரிவிக்க வேண்டும் நாம் யாரிடத்திலும் கையெழுத்தக்கூடாது நாம் யாருடைய சொத்துகளும் என்னுடைய உடலிலே கலந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வியாபாரம் செய்கிறேன் சரி வியாபாரம் செய்யக்கூடியவர் நீயத்தை சீராக்கிவிட்டார் அவர் வியாபாரத்துக்கு பயன்படுத்துகின்ற பணம் எப்படி இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே நாம் நூறு ரூபாய் முதலீடு செய்கிறோம் இந்த நூறு ரூபாய் முதலீட்டில் ஒரு ரூபாய் அறம் தந்திருந்தால் அந்த ஒரு ரூபாய் காலப்போக்கிலே யார் தாம் பயன்படுத்துகின்ற பணத்தை உரிமையோடு எடுத்து பயன்படுத்துவாரோ உரிமையில்லாமல் முறையில்லாமல் பணம் எடுக்காமல் முறையாக பணத்தை எடுத்து பயன்படுத்துவாரோ அந்த பணத்திலே பறக்க செய்யப்படும் முறையில்லாமல் உரிமையில்லாமல் முறையோடையாக பணத்தை எடுப்பாரோ கவசல் ஆப்பிற்கும் சசிமோகாரவரை போன்றவர் அவர் என்று சொல்லுமாக வழிவு உதாரணம் சொன்னார்கள் சாப்பிடுகிறார் சசிமோகனை என்பவரை போலதான் வியாபாரம் செய்கிறார் முன்னேற்றத்தை காணமாக அல்லாஹ் அந்த பொருளிலும் அந்த சொற்கள் செல்வங்களிலும் வரவேற்க செய்வார் மாட்டான் என்று சொல்லவாக ஒரு செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கார்கள் ஆக கண்ணியமானவர்களே சந்தியானவர்களே எங்களுடைய வியாபாரம் முன்னேற வேண்டுமா கிடைப்பது போதும் என்ற மனம் வர வேண்டும் எங்களுடைய வியாபாரம் முன்னேற வேண்டுமா முன்னேற வேண்டுமா எங்களுடைய வியாபாரத்தில் ஹராம் கருதப்படக்கூடாது எங்களுடைய வியாபாரம் முன்னேற வேண்டுமா எங்களுடைய நீர் சீராக இருக்க வேண்டும் எங்களுடைய உண்மை பேச வேண்டும் ஏமாற்றக்கூடாது உண்மை தேர்தல்களை ஏமாற்றுகிறோம் என்றால் சங்கையாளர்களே கண்ணியமானவர்களே அந்த சொத்து சோதனையாக மாறிவிடும் சொன்னார்கள் அல் பைத்தியானி அவர்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றவும் ஒப்பந்தத்தை முறைக்கவும் தகுதி பெற்றவர்கள் இருந்தாலும் அவர்கள் செய்கிற வியாபாரத்திலே இரண்டு உண்மை பேசினான் உண்மை பேசி தன்னுடைய பொருளில் இன்னையின குறைகள் இருக்கிறது அல்லது இன்னையின நிறைகள் இருக்கிறது என்ற எல்லா குறைகளையும் தெளிவாக சொல்லி யார் உண்மையை மறைந்து பொருளுடைய தரத்தை குறைக்கக்கூடிய குறைகளை மறைத்து விற்பனை செய்வார்களோ சொன்னார்கள் வியாபாரத்துடைய பரத்தல் இல்லாமல் விடும் அது பரத்தது கிடையாது என்று சொல்லலாம் சொல்லிவிட்டார் ஆக கண்ணியமானவர்களே சந்தையானவர்களே வியாபாரம் நடக்கக்கூடியதாக இருந்தால் அது பொய் நடக்கக்கூடாது அதில் ஏமாற்றம் நடக்கக்கூடாது இதனால் நான் ஒரு சொல்லாத்தோடு விரும்பப்படுவார்கள் சொன்னார்கள் முன்னுரிமை செய்யாமல் வியாபாரிகள் சொல்கிறார்கள் கனிமார்களே வியாபாரிகளுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது அவர்கள் எதிர்பாராத எத்தனையோ நன்மைகளை அடிக்கொள்ளக்கூடிய சிறப்புகள் இருக்கிறது புகாரிலே இடம்பெறுகின்றது கனிமார்களே வியாபாரிகள் எவ்வளவு அந்தஸ்துக்குரியவர்கள் என்றால் நிறைய நன்மைகளை சம்பாதிப்பதற்குரிய வாய்ப்பை பெற்றவர்கள் ஒருவருக்கு கடன் கொடுக்கிறார்கள் கொடுக்கின்ற கடன் திரும்ப கிடைக்கும் என்றாலும் கடன் எந்த அளவு காலம் கொடுக்கப்பட்டவர்கள் தெரிவிக்குமோ கொடுத்த தொகை கொடுத்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் சலகாவாக கொடுத்த நன்மை அந்த வியாபாரிக்கு கிடைக்கிறது அந்த கடனை இன்னும் அவகாசம் கொடுக்கிறார்கள் அதை இரண்டு மடங்காக சலகாவுடைய நன்மையாக கொடுத்த கடனை கரையாமல் போய்விட்டது உங்களுக்கு அதை மன்னித்து விடுகிறார் என்றால் அதை அவர் சுவரப்போ காரணமாக இருக்கிறது ஒரு மனிதர் எந்த நல்ல மனம் செய்யவில்லை உலகத்தில் அவர் எந்த செய்யவில்லை அந்த மனிதர் ஒரு விஷயம் செஞ்சாரே மக்களுக்கு அதிகம் கடன் கொடுத்து வருவார்கள் அந்த கடனை வாங்குவதை திகதி வந்துவிட்டால் அதை வசூலித்து வருவதற்கு அனுப்புகிற ஆர்வத்திலே ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புவார் அந்த ஆத்திரத்திலே நீ கடனை போகும் பொழுது அவருக்கு கொடுப்பது திருப்பி கொடுப்பது பார்வை வாங்கியடி திருப்பி கொடுப்பது கஷ்டம் என்றால் விட்டுவிடு மன்னித்துவிடு அல்லா எங்களை மன்னிக்க கூடும் என்று சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு நல்ல பண்புள்ள ஒரு மனிதராக இருந்தார் அவர் காலம் கடக்க காலமானார் அவர் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹு சுகான அந்த மனிதனிடத்திலே கேட்கிறான் ஏன் மனிதா உலகத்தில் நீ ஏதாவது நன்மைகள் செய்திருக்கிறாயா அவன் சொல்வான் நான் எந்த நன்மையும் செய்வது கிடையாது நான் செய்ததே இல்லை ஆனால் ஒன்று நான் அதிகம் மக்களுக்கு கடன் கொடுப்பேன் அந்த கடனை மக்களுக்கு அனுப்புகிற தூரத்தை நான் சொல்லியிருப்பேன் வசதி உள்ளவர்களிடத்திலே வாங்கியது இயலாதவர்களிடத்திலே அதை விட்டுவிடு மன்னித்துவிடு அல்லாஹ் எங்களை மன்னிக்க கூடும் என்று நான் சொல்லி அனுப்புவேன் என்று அல்லாஹிடத்திலே அந்த மனிதன் சொல்வான் சொல்லலாம் வரை சொன்னார்கள் அவ்வா அந்த மனிதனை பார்த்து சொல்வார் நான் உன்னை மன்னித்து விட்டேன் இந்த செய்தி புகாரிலே இடம்பெறுகிறது கண்ணியமானவர்களே சங்கியானவர்களே இந்த வியாபாரம் ஒரு விவாத இந்த விவாதத்தை நாம் முறையாக செய்தால் எங்களை இறுதி நேரத்தில் சுவன் கொண்டு சேர்க்கும் இன்னும் எத்தனையோ விடைகள் பேசுவதிருக்கிறது காலத்தின் நிலைமை நேரம் கூறுவியது போராது ஆகையினால் நாம் வைத்து எமது வாழ்க்கையில் எமது வியாபாரத்தில் நல்லவைகளை அமல்படுத்தி அல்லாஹுடைய வழக்கத்தையும் அபிவிருத்தியும் பெறக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்திலே நாமும் ஆகுவோமாக எங்களுடைய தொழிலிலும் எங்களுடைய வியாபாரத்திலும் ஏற்படுத்திடுவாயாக எங்களுடைய உடலையும் எங்கள் குடும்பத்தாருடைய உடல்களையும் தகுதியான ஆக்கி வைப்பாயாக நலனுக்கு அனுப்பக்கூடிய அந்த